பட்டினத்து பிள்ளை அவர்கள் அருளி செய்த திருக்கழுமல மும்மணி கோவை திருச்சிற்றம்பலம் திருவளர் பவள பெருவரை மணந்த மரகதவல்லி போல ஒரு கூறு இமய செல்வே பிரியாது விளங்க பாய்த்திரை பறவை மீமிசை மோகிழ்த்த அலை கதிர் பரிதி ஆயிரம் தொகுத்த வரன்முறை தீரியாது மலர் மிசையிருந்தென்ன கதிர்விட நின் மோகம் காண்தோறும் காண்தோறும் முதிராயில முல்லை மூற்றா கொழுந்தின் திருமுகத்தாமரை செவ்வியின் மலரனின் தையல் மாணுதல் தெய்வ சிறுபிரை இளநிலா காண்துரு ஒளியொடும் புணர்ந்த நின் செவ்வாய் குமுதோ செவ்வி செய்யனின் செங்கை கமலம் மங்கை வனமுலை அமிர்த கலசோ அமைவினேந்த மகை மகள் தனாது நயன குவளை நின் புலி வீணோடே மலர மறையோர் கழுமல நேரி நின்று பொலிய நாகர் நாடு மிமிசை மீதந்து மிமிசை உலகோ முதல் தாழ்ந்திங்கு ஒன்றா வந்த குன்றா வெள்ளத்து உலகம் மூன்றுக்கோ களை கண்ணாகே முதலில் காலோ இனிது வெற்றிருந்தொழி தாதையோடு வந்த வேதிய சிறுவன் தளர் நடை பருவத்து வளர்பசே வருத்த அன்னாயோ என்றழைப்ப முன்னின்று ஞான போனக தருளட்டி குழைத்த ஆனா திரளை அவன் வயின் அருள அந்தணன் முனிந்து தந்தார் யாரென அவனை காட்டுவன் அப்பவானார் தோடுடைய செவியன் என்றோ பீடுடைய பெம்மான் பெம்மானென்றோ கையில் சுட்டி காட்ட ஐயனி வேளிப்பட்டருளினையாங்கே அருளின் கடல்லடியே நண்பெனும் மாறு பொருளின் திரள் புகழினாதன் இருள் புகுதும் கண்டத்தான் என்பாரை காதலித்து கை தொழுவார் அண்டத்தார் நாமாரதற்கு ஆரணம் நான்கிற்கும் அப்பாலவன் அறிய துணிந்த நாரணன் நான் முகனு கரியான் நடுவாய் நிறைந்த பூரணன் எந்தை புகழிப்பிரான் பொழில்லத்தனைக்கும் காரணன் அந்த கரணம் கடந்த கருப்பொருளே கரு முதல் தொடங்கி பெருநாளெல்லாம் காமம் வேகுழி கழி பெறும் பொய்யேனோ தூய்மையில் குப்பை தொலைவின்றி கிடந்ததை அரிதின் நிகழ்ந்து போக்கே போருதிரன் மையிருள் நிறத்து மதனுடையடுசின தைவகை கடாவோ யாப்பவிழ்த்தகற்றே அன்பு கொடுமெழுகே அருள் விளக்கேற்றி துன்ப இருளை துறந்து முன்புறம் மெய்யனும் விதானோ விரித்து நொய்ய கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த என் சிந்தை பாழரை உனக்கு பள்ளியறையாக்கி சிந்தை தாமரை செழுமலர் போந்த வீசு எந்த நீ இருக்க இட்டன நிந்த நெடுநிலவாளாகமும் அடுகதிர்வானோ அடைய பரந்த ஆதி வெள்ளத்து நுரையன சிதறி இரு சுடர் மீதப்ப வரை பரிதியங்கோம் மாருதம் கடுப்ப மாலும் பிரம்மனோ முதலியவானவர் காலம் இதுவென கலங்கானின்றுழி மற்றவருய பற்றிய புனைய மிக நனி மீதந்த புகலினாயக அருள் நனி நனீஸ்வரக்கும் பிரளய வீடங்கனின் செல்வ சிலம்பு மெல்லனமிழற்ற அமய காட்சி இமய கொழுந்தையோ உடனே கொண்டிங்கு எழுந்தருளத்தகு எம்பெருமானே மானும் அழுவும் திருமிடற்றில் வாழும் இருள் தானும் பிறையும் தரித்திருக்கும் வானவர்க்கு வெள்ளத்தே தோன்றி கழுமலத்தே வீற்றிருந்தன் உள்ளத்தே நின்ற ஒளி ஒளி வந்தவா பொய் மனத்திருள் நீங்க என் உள்ள வெள்ள தெளிவந்தவா வந்து தித்தித்தவாம் சிந்தியாதொரு களி வந்தவா அன்பு கை வந்தவா கடை சாரமயத்தெளி வந்தவா நங்கழுமலவானர்த்தம் இன்னருளே அருள் பழு தள்ளித்த கருணைவான் கண்ணே ஆராயின்ப தீராகாதல் அடியவர் கமிர்த்த வாரி நெடுநில்லை மாடகோ போற தடக கொடுமே மழை வயிற கிழிக்கோ கழுமலவாணனின் வழுவா காட்சியே முதிராயிளமுலை பாவையுடன் இருந்த பரமயோகி யானொன்றுணர்த்துவன் எந்தை மேனாள் அகிலலோகமோ அனந்தயோனியோ நிகிலமும் தோன்ற நீ நினைந்த நாள் தொடங்கி என்னை நீயோ யோனியோ நினைப்பரும் பேதத்து யாரும் யாவையோ எனக்கு தனி தனித்து தாயராகியோ தந்தையராகியோ வந்திலாதவர் இல்லையானவர் தந்தையராகியோ தாயராகியோ வந்திராததோ இல்லை முந்து பிறவானிலனோ இல்லையவையின் இரவானிலனோ இல்லை பிரிதில் என்னை தின்னாம் உயிர்களோ இல்லையான் அவை தம்மை தின்னாதொழிந்ததும் இல்லை அனைத்தேம் காலமும் சென்றது யானிதன் மேலினி குமாரிலனே நாயேன் நந்தா ஜோதினேன் அஞ்செழுத்து நவிலோ தந்திரம் பயின்றதும் இளனே தந்திரம் பயின்றவர் பயின்றதும் இளனேயினோ இயன்றதோர் பொழுதின் இட்டது மல்லரா சொன்னது மந்திரமாக என்னையோ இடற்பிறப்பிற பெண்ணோ இரண்டின் கடற்படாவகை காத்தல்லின் கடனே கடலான காமத்தே கால் தாழ்வர் துன்பம் அடலாம் உபாயம் அறியார் உடலாம் முழுமலத்தை ஓர்கிலார் முக் கட்பெருமான் கழுமலத்தை கை தொழாதார் தொழுவாள் இவள்வளை தோற்பாள் இவளிடற்கே அலர்கொண்டு எழுவாளெழுகின்றதென் செய்யவோ என் மனத்திருந்தும் கழுவாமணியை கழுமலவாணனை கையில் கொண்ட மழுவாளனை கண்டு வந்ததென்றால் ஓர்வசை இல்லையே வசையில் காட்சி இசை நனி விளங்க முன்னாள் நிகழ்ந்த பன்னீருகத்து வேறு வேறு பெயரின் ஊரின்றி என்ற மையறு சிறப்பின் தெய்வ தன்மை புகலினாயக இகல் விடைபாக அமை நான் மென்தோள் உமையாள் கொழுன குன்று குனிவித்து வண்தோழவுணர் மூவையிலேரித்த சேவக தேவ இளநிலா மூகிழ்கோ வளர்ச்சடை கட உள்ளின் நெற்றியில் சீரந்த ஒற்றை நாட்டத்து காமனை வீழித்த மாமுது தலைவன் வானவரறிய ஆதியானே கல்லாமனது புல்லறிவு தொடர மறந்து நோக்கோ வெறுந்தண்ணாட்டத்து காண்தோறும் காண்தோறும் எல்லாம் யாண்டை ஆயினும் பிறவோ என்னதும் பிறரதோ அவன பல்லவோ அழிப்பன பல்லவோ போவதோ வருவதோ நிகழ்வதோமாகி தென்னீர் ஞாலத்து திரண்ட மணலினோ எண்ணில் கோடி என்னை பலவாகி இல்லன உளவாய் உள்ளது காணா பன்னாளிருள்வையேர் பட்டேனன்னதோ அன்னதாதலேன் அடுக்குமதென்னேனின் கட்புலன் தெரியாது கொட்புறம் ஒருவர்க்கு குழி வழியாகி வழி குழியாகி ஒழிவின்றொன்றின் ஒன்று தடுமாற வந்தார் போல தெந்தை நின் திருவருள் நாட்டோ கருணையின் பெறலோ யாவையும் எனக்கு பொய்யென தோன்றி மேவரும் நீயே மெய்யன தோன்றினை ஓவிய புலவன் சாயல் பெற எழுதிய சிற்பவிகற்பம் எல்லாம் ஒன்றே தவிராது தடவினர் தமக்கு சுபராய் தோன்றும் துணிவு போன்றனவே எனவே எழுந்திருந்தாள் என் செய்வாள் இன்னம் சினவேறு காட்டு திரேல் தீரும் இனவேக பாம்புகலியால் நிமிரும் பன்னாச்சடை முடினம் பூம்புகலியான் இதழிப்போது போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டெங்கோ ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டன் தேயிணையாகச் செப்பூவும் சூதும் பெராமுலை பங்கர் தென்தோணி புரேஷர் வண்டின் தாதும் பெறாத அடித்தாமரை சென்று சார்வதக்கே சார்வதற்கே சார்ந்தவர் புறக்கோயடை பெரும கருணை மூதோ வெள்ளம் பெருகு திருநயன கைவலம் நெல்லிய கனியது போல சைவ சித்தாந்த தெய்வாகமத்தை வரன்முறை பகர்ந்த திருமல்லர்வாய பவளவரை மீதில் தவளமின் செப்பருமார்பண்ணி முப்புரி நூல பேரிகல்லானவ பெண் தொடர் பல்வினை வந்தொடரினகோ மாயை மாமாயை ஆய பேயினுகோ அஞ்சலென்றமைத்த கஞ்சமென் கரதல அருபரை சீரத்து பெருமை செய்யன்ப தொங்கையிதயத்தோ தங்கு பொற்பாத துண்ணிய பயோதரோ மின்னி நம்மிடை தல்லின் அளப்பரும் பெருமை வளத்தினை வீழை தல்லின் சந்திர சந்திரதிலகம் சிந்துரம் மறுவல்லின் ஒரு கண்டிரபோ துருமுழை போரோதலின் சாதமுறை சுழியே பண எழு மரவோ பிணையுடுமேவலின் காமரம் செவ்வழியே காமரின் ஏதலின் அழகை எதிரென்னோ ஆசையுற்றுரைதலி நாடகமருவி நிடரை பெறுதலின் நாட்டிய தோகை ஈட்டு மங்கணைதல்லின் அகத்தியன் மன்னோ மகத்துவம் சிவனலின் மலையாச்சலமென்ன நிலை சேர்மாட மாளிகை சூழ்ந்த சூளிகை பூரிசை நேமி மால்வரையன பூமி மீதிலங்கோ காழிமாநகரோ தூழிதேரமர்ந்த அம்மையா அன்பின் உமையாள் கொழுன தெரியானான் மோகன் பணி பெரிய நாயகனின் பொன்மலர்பாதம் சென்னிவை தீரைஞ்சு மேற்படும் கீதைய பார்க்கடல் நடுவுள் பரம்பரை தவற வரம் பெரு கூறவன் மருளற இறங்கே அருளிய கூறியேனோ நிந்தையில் கனக மந்தரம் நிறுவி மாணறிவென்னோ தோணிடை பிணித்த நேசமென்னோ வாசுகி கொழுவே மதித்தலென்னோ மதித்தலை ஊங்கற்றிய பேராயின்ப சீரானந்தோ பெறலருமமுதோ திறனொடும் பேற்று ஞானவாய் கொண்டு மோனமாய் உண்டு பிற பிற பெண்ணோ மரப்பெரும் பயத்தால் பன்னாட்பட்ட இன்னாங்ககற்றி என்னையும் தன்னையோ மறந்தீட்டின்ப மேலீட்டை தூதர் பொருட்டே பொருளாசை பெண்ணாசை பூவாசை என்னோ மருளாசையாமாசை மாற்றி தெருள் ஞானவேந்தராய் என்பால் நல்லெஞ்சே போந்தராய் நாதரை நீ போற்று போற்றோம் பழமறை வாசி புனிதர் புகழிவேற்பன் ஆற்றும் தவத்தினை கண்டே நகைத்த தனி கொள்முல்லை தூற்றும் புயல் வடகாற்றோ அடிக்கத் தொடங்கும் அதிக்கீற்றிங்கெனது மனங்குழம்பாக கிடைத்ததின்றே இன்றன உள்ளதென்ன அன்றன ஆமென உரை தரு நூலையோ பொருளையும் தண்ணி தண்ணி பல்விதமாக சொல்வதை சமயமாகிய பயம்பில் போகுதல் கூறித்த நிலையில் தூரை பல்ல நிலையுள தூரை சில்ல பொருந்திடம் போலக பெருங்கடலிடத்தின் மயிர் நூல் கிடத்தீ பயில் உரு தோலினோ வன்புரு பல்லகையின் என்பெனமாணியில் மாணியில் நரம்பென என பெயறிய உரம்பெரு கயிற்றின் வெறிந்துரும் என்பேனோ பெரிய கூம்பின் ஐம்பொறியாகிய மொய்புருவாய்தலின் காயமென அமைத்த மாயனவாயில் இருவினை என்ன வருஷர கேற்றே காமம் லோபம் ஏமமோகோ மிதமரு குரோதோ மதமாச்சரியமென்று உரை பெரு நிறையுறையிறத்தே நெடுநீரென்ன படுநெடு தங்கிய மடியேனோ நங்குரம் சேர்த்தே அற்றமில் மனமென பெற்ற பாய் வீரித்து தடைபட ஆசை கடுவழி தோறப்ப தானமாதியானதிபுகளில் செல்வொழி சென்று புல்பொழி புல்லீர் இவ்வாறு எங்கோ அவ்வாரதனுள் முன்பார்கல்ல வன்பார்த்தாக்க தொக்குரு மரகல்லாம் பக்குவிட்டம் அக்கடல் நீருள் புக்கரி வழி ஊழி மரளி என்னோ சொரவு பீடி தீர்ப்ப கடுநரகென்னோ படுகுழி அழுந்தே உளதுயரே நோக்கோர் அளவிலையதனால் இம்முறை இயங்குதல் செம்மையன்றென்று முற்றுணர் பெரியோய் அற்றமில் வலியோய் ஓதாதுணர்ந்த நாதாதீத அருபுரு என்னோ பொருள் முழுதுடையோய் யாவரும் நின்பயமேவர புரிவோய் கரையரும் இன்ப புரைத்தவேர் நீமல சாந்தணி வன முல்லை ஏந்திழை பாக ஞானமாமண நிறை மோனமா மல்லரே வித்தகம் பழுத்த முக்திவான் கண்ணியே பறை முதலை பண்ணை நிறை பெற கிளைத்த திருத்தகு நீழல் அருட்பெருந்தெருவே பக்தி கொள்ளே தில்லம் ஒத்துர நிறைத்த பசும்பொனிர் செய்த நசும்பு பல தொக்க தோற்றம் போல வீற்று வீற்றமைந்த தீங்கனி பண்ணை தோறும் தாங்குமாதனையோ வித்துரும திண்ணை ஒத்த செந்தள்ளிரும் ஒளிர்வயிடூரிய குளிர் மதுமலரும் மேலிடு வண்டெனோ நீலமாமணியோ மரகதம் என்ன விரவு காய்த்திரளோ மறுவில் மாமணியனோ நரிய செங்கனியோ கிடைத்த சீர்வணிகரில் படைத்த மாந்தருபு என் திசை சூழ்ந்து வெண்தொடும் போகலே மேபிய பெரும ஆவிநாயகனே கண பண கச்சை பண அரவசைத்த மட்டலர் புழுகணே சட்டை நாயகன் எருமீ காமன் மன்னினன் போறப்பனி வீட்டினிதிருக்க ஏற்றமை பிரணவ துணியே பற்றன துணிந்து காணுரு அறிவொடு கண்டு கொண்டேனே கண்டேன் புகழி கருத்தனை தன்மைஞான வண்டேனுண்டே மகிழோ வண்டானேன் பண்டே அழியனுமானே மனமேயார் பதம் வேறின்றி கண்டேன் புகழி கருத்தனை தன்மை ஞான வண்டேனுண்டே மகிழும் வண்டானேன் பண்டே அழியனுமானேன் மனமையார் பதம் பேரின்றே குளிர் சிவானந்தமிலங்கோ கும்பிட்ட பக்தர் கழியாத இன்பம் கொடுக்குமுக்தர் வம்பிட்ட கொங்கை உமைபாக ஷண்பயர் வந்திலரேல் கொம்பிட்ட கோழி கொடிவேந்தன் கொச்சையை கொல்வதனால் அம்பிட்ட கச்சி சுற்றிடைச்சீக்கென்னோ பயன் ஆகுவதே ஆகுவாக நன்னை தோகை வாகனனை உரை சீர்மகாரென பெற்ற சுந்தரனை ஞானபாரிதியில் ஆன ஆரமுதே கற்றவர் கருதோ நற்றவ கரோம்பே இருட்குறும்பெறிந்த அருட்கலாமதியே கதிர்தொகை குன்றா துதித்த செங்கதிரே நிறைந்த அன்பவரின் உறைந்த செந்தேனே துன்பமொன்றறியா இன்பவாரிதியே மறைமுடி விளக்கோ சுடர்விடமணியே விரலறிபிரமன் பெறலரும் பொருளே சிற்பநூல் முழுதோ அற்பமின்றுணர்ந்த ஓவியரர் பூத்த மேவுகை தொழிலர் சொத்தவன் படிக்க பித்திகை தலத்தின் நவமணி தெளித்து குவவின கூர்ணுதீர் தூரியங்கொண்டு சிறிதிர் கூயிற்றோ இமைப்பிலா நாட்ட தமை பருங்கலாப நிலமே காரமோ கோலமார் கூயிலோ துப்பமர் வளைவாய் ஒப்பரு பச்சை தகை சிறை கிளியோ புகை நிற புறவும் மெல்லிமீர் தூவி பால் நிறமோ நன்மதோ நிகர்த்த என் மொழி போவையோ இனமென கருதி மனபு வந்தனைத்த உயிர்நிலை பெற்ற மயில் முதற் பறவையும் குறுபட நோக்கினர் வெறுபாடறியா வளனொடு சேரிந்த அளவிலாமாடத்து உரை தரு கற்பு இறை குலமடவார் அழிமுறல் கூழலும் ஒளி கிளர் முகமோ குலாவிய பூர்வமோ நிலாவிரி கூழையோ நரியமென் சொல்லோ சிறிய நுண்ணிடையோ தத்து நீர்பூவரே மொத்த மாளிகையோ பிரளய வெள்ள திரளினோ மழியா திருநகரி தூவென கருதிவான் வான்மூகிலோ சந்திரபிம்பமோ இந்திரதனுவோ இலங்கு செங்கதிரோ துலங்குபானமுது வாராமின்னோ தார கண்ணமோ ஒருங்கு வந்திருந்த பெருந்திரனேப்ப காட்சியேற்பொல்லிந்த மாட்சிமை சீரந்த காழிநாயகனே வாழி பூரணனே ஏர்த்தரும் போர்கிறே சேர்க்கரும் கொடியூ பொன்னிறமாமென்ன சொன்ன தொல்மொழியோ ஏதமில் நிறைமதி சீதள நிலவால் ஆறுமையோரோபம் தேரோம் என்பதோ மொழி தரும் கிரத குளிகை தற்சேர்ந்த காளிமச்சீருண்ண நீளையர் கனக மாமன கூறோ தோமரு மொழியோ கருட தியானம் மருள் தப வந்தோர் நோக்கினில் தவிரோ தீக்கடு என்றல்லோ ஆயிரங்கிரண தளர்கதிர் முன்னம் பாயிருள் கேடுமென்ன பகற்பழ மொழியோ அங்கன் அங்கன்மாஞால தெங்கணம் ஒப்ப இயலும் பட்டாங்கயலல என்னல் சரதமெஞான வரத நிற்தேர்ந்த பேதையின் பாச திவினை அகற்றே திருபருட்செல்வ பெருகுமாருதவி அழித்தருள் பேரின் பாகு கழித்திடும் மூத்தி காழிவான் கனியே காழிக்கும் வேந்தர் கருணாலயர் முனம் நீ காழிக்குமரன் கவிகையினை ஆழிகட்கண்ட மட்டில் சூடகமும் கார்விழியிற்கங்கணமும் கொண்டனள் என்றமே கூறு கூறுஞ்சனன குடில் நெடுநாள் நுழை கூண் முழுதும் மாறும் படிக்கு மருந்துளதோ ஷண்பை கொண்ட நீரும் திருவெழுத்தோரைந்து கண்டியோ நித்த நித்தம் தேரோம் பொருளென்றுணராத மாயச் செருக்கினர்கே செருக்குடன் ஈகல் நீ தருக்கமேதேற்று எம்மனோரின் இறந்து பிறந்துழலோ மம்மரிற் பெரிய வானவர் குழுவை மெய்ப்பொருளென்று கை பொருள் உதவியோ வழத்தியம் நெஞ்சத்து அழுத்தியும் வரிதே புறபார் பசும்போர் கரபா கற்பசு வாயிடை செருகி தூய நீருதவி அருசுவை பால் கொள்ள பெருஞ்சுரை வருடோ பேதையர் போலவும் ஓது நஞ்சமரோ எட்டியை விரும்பி மட்டு நீர் தேக்கி இனுழை கல்ல மெல்லி மேர்வேலி உரும்படியமைத்து நறுங்கனி கொள்ள கருதி முயலோ திருவிழி போலவோ இலகுவாலரிசி உலை பெய எண்ணி வெற்றுமி கூற்று பற்றிலர் போலவும் அருநிலம் உழுததின் எருமிக பெய்து வித்தீட்டாங்கே விளை பயன் கொள்ள சித்த துன்னும் மத் பக்தர் வாழ்நாள் அனைத்தும் வீணாளாக்கி இம்மையோ மறுமையோ செம்மையர் போருந்தாதிடருமாந்த புடவியர் பலரால் அன்னவாரெளியனோ ஒன்னிமதி மயங்க தெய்ப்பினெல்லுதவு மெய்ப்பொருளாகி என்றுமோரி அல்போடு நின்ற காரணனின் செவடி தாமரை பூவினை பொன்னைந்து நாத்தழும்பேர எத்தி உள்ளுருகே பெருகிய அன்பென்ன வரு நீர் நிறைந்த இதயவாவே பதுமமலரின் குணனென பொருந்தோ மணமாம் நின்னை கண்டிருமாந்து பண்டை வாதனை தீர்ந்து அரை கடல் கடலழுந்தோ நிறை குடமது போன்ற அசைவற்றிருக்க இசைய தருதே நிலை மிக பொருந்தி பல முறை சாரலால் உந்திய வந்த ஒரு மறுபுதல்லான் மந்திர தூரு சுடர் மகத்துயர்தல்லினால் இதம் பயில் இசை கொள் பதங்க வந்தோருதலால் வேதமே ஓ பெண்ண ஓது கோபுரமோ ஒழுக்கு நெறி சிறிதோ வழுக்கில அதனால் நூற்பத பிரிவின் மேற்பத மதனால் பல கலை ஒளிர்மதி நிலவியதனால் மொத்தரை வியக்கோ பத்திமையதனால் சிவாகமம் என ஒளேர் துவாமணி மேடையோ வெள்ளை வாரணமேல் கொள்ளுமாங்கதனால் கற் மட்டாமரை பல்ல மட்டார்தல்லினால் மந்தூரம் விஞ்சி ஓங்குதலால் இந்திரனேன போலே எந்திரபாவியோ எங்கடோ நிறைந்த வெங்குருநாத கருவலி தொல்லைக்கோ பெருமலை மறந்தே கருணை சீர்கொண்ட பெரிய மூக்கிலே சிற்றிடை கருங்கள் பொற்றொடி கரத்துள் ஆகமார்வன முல்லை அணையோ போகமாறி தழி பூங்கண்ணியனே கண்ணின்றொளிரோ கருமணியின் உள்ளொளி போல் உள்ளின்றொளிரோ ஒளி விளக்கென்று எண்ணி புகழின் பெருமானை புண்ணிகனை போற்றில் அகலுமே பாசவிருள் அன்று இருளந்த கண்வரின் ஈரையில்லே பிறை எய்ந்த செவ்வான் சுருள் குஞ்சி பாசம் என அந்தி வந்தது தோகை சொற்றோன் பருகும் புகழிப்பிரான் என்னும் பானும் பலகிரணம் பெருகும் படி மின்னாவி பெருகுவளே பெறுவது பெற்ற உறுதி புத்தமர்கள் காயினும் சிறந்த நீய நெஞ்சினேம் யாக கழனியின் யோக தபோதனர் ஆன பெருழவர் மானமோடாகிய முயலகனென்னும் இயல் பெருங்கரும்பை உதிரமெனும் முதிர்ச்சாரொழுக நகையெனும் மூத்தோம் தொகையுற தோன்ற சுந்தர பதமென்னும் எந்திர ஆலையிட்டு அரைத்தக வயிறோ கரைத்த வித்தகனே குங்கும கொங்கை அங்கையர் செங்கள் பெண்ணரசி பிரியாம் வண்ணமை பாக பாடலம் புன்னை எடவிழிலஞ்சி வெளிய கற்பூரோ களி கஸ்தூரி நறுமணம் எவையோ உருமுறை பொருந்தி உண்ணீர் பெற்ற தண்ணீர் பந்தரோ நெய் கமழ் கருணையோ கொய் கமழ் கரியோ மதி தரு நிலவென்ன புதிய வெண்தயிரோ வருகையின் கனியோ சருக்கரை கட்டியோ முதல் முதல்லுபகரணோ பதனொடு மறியே தளவரும் பெண்ண வளமலி போனகம் மாதவர் எவர்கோ ஆதுலர் எவர்கோ நன்னயத்தோடனருள் அன்னச்சத்திரமோ படக சீரடி பான்மொழி மடவார் நாடக தொழில் பயில் நீடரங்கேவையோ கலை பயில் கழகமோ பலர் பயில் மன்றமும் உள்ளன கரவாது வந்தெதிர்ந்தள்ளிக்கோ வள்ளியோர் வாழோ மணி நெடுவீதியோ பூமகளுரையோளாமென விளங்கோ பெரும்புகழ் காழி விரும்பு சங்கரனே ஏந்தெழிர் போவன வேந்தனியாதலின் வளமலினான் முக களமருண் ஏவலின் உரம் பெரு குலவரை குறும்பகப்பட்ட மண்டலம் என்னோ கண்டனிழ்வயலுள் சராச்சர தொகுதி விரையாவித்திட்டு பாதவமிருக பறவை மானிடர் ஆதி பைங்கோள் அமைத்தனர் நேர்ப மாபுரை மறும காவலாளர் வளமையின் ஓம்ப விளை முதற்றிய பின் புரி பயன் பெறுவான் அறிதரவியற்றே மெய்வழி கூற்றுப கைவினை மாக்கணி புலாலுடையாக்கை பலாவமதகற்றே அற்றமில்லுயிரன பெற்றனற்றிரளை பூதசாரத்தனு பூதமகாதனு பூத பரிணாமம் புகழுரையாக்கை மூவகை பண்டியின் மேவரையேற்றே பொன்னில நிறையம் இந்நிலமென்னோ இடந்தோரோ மாங்கவை அடங்க வைத்தவற்றுள் ஒரு சிலவற்றை நின் திருபடி வீட்டில் சேர்த்தனை என்னது கூர்த்து நோக்கில் அரசு கொள்கடமை ஆறிலொன்றென்னோ புரை தீர்முறைமை புதுக்கினை போலோ அதனால் மாசுகம் நீயுறும் வன்மை பேசுக கருணை பெரிய நாயகனே பெருமானே கூடி பிரிந்தாலும் மங்கை குருவாதருள்வரம் ஒன்றுண்டே திருமால் விடையாய் புகழி விமலா மௌன விடையாய் பிரியா விடை விடையோ பொருளென்றுணராத மார்க்கம் விரும்பும் மழுப்படையோ புயக்கரத்தெந்தாதை ஞானபரம என்று சடயம் புனலணி வேணோ பொரேஷன் அந்தாள் மலர் தூவிடையோ பொருளென்றிரு நீ என்று உண்மை விளம்பினானே விளம்புவன் யானொன்றுளம்புகோ நேரியால் எழுத்தின்னுரழாது வழுத்து பொருளின்றி குறிப்பொடுபடாது வெறித்த புன் சொல்லே ஆயினும் பயந்ததஞ்சேயவர் சொல்லு மொழி குழலினம் யாழினும் அழகி தாமது போல் நற்றாயாகி ஏற்பெற்றாயன் சொல் திருச்செவி கேரோ பொருத்தமுண்டதனால் கேட்டி கேட்டி வாட்டமில் பெரியோய் மதுமழை பில்லிற்றே புதுமணம் வீரித்து பற்பல உதவோ கற்பக தருவோ நந்தாவளனருள் சிந்தாமணியோ வாமமாமேனிய காமதேனுவும் அருளிய ஏவல் வரன்முறை கேட்பர் கடவுளரணி மணி தடமகோடங்கள் காற்றுணை வருட பொற்றினரீரைஞ்சி முனிவராசி நனி பல மொழிய கரம்பையில் கவரே அரம்பயரீரட்ட கிண்ணரர் பஞ்சி நன்னரம் புலரா இசையமோதிருஞ்செவ்வி மிசையெடுத்தூற்ற முடங்குளை செங்கண் மடங்கலனை நாப்பண் அமுது கோமென் சொல் குமுதமென் செவ்வாய் இந்திராணி வந்தருகிருப்ப கருமுகிலாயிரம் திருமலர் பூத்து செங்கதிர் சேகரோ தொங்க வீற்றிருந்த பெருந்திரன் கடுப்ப இருந்து வெண் போறக்கும் அண்ணல் பூரந்தர பண்ணவன்னரசோ பழமறை கண்ணிந்து மழவு பெற்றிருந்த சின்ன தவிசின் முன்னாள் தங்கே பனுவலாட்டி இனிது வந்தேரோப வண்டு பான்மோரன்று கெண்டு போதைந்து போற்ற முற்றாதுண்ணாம் முற்றாயின்ப பிரசமுற்றிருந்த வரசரோரோகதன் நெருக்கிய புவன பெருக்கினை தனாது திண்ணிய மனதிடை எண்ணியாங்கியற்றே எம்மாலெவையோ இயன்றன என்ன செம்மாந்திருக்கோ சிறிய வாழ்க்கையோ திதலை போத்தல்லர்ந்து மத கழிற்றிகளி பருமுலை சோமந்த திருமகள் பச்சை பசுந்துழாயல்லங்கள் அசும்பு தேன் துள்ளித்து கடி கமிழ் மார்பில் கொடி புகுந்திருப்ப தண்ணில வென வெனவிரே வெண்ணிற பார்கடல் ஒல்லொலி தரங்கம் மெல்லடி வருட காமர்தென் காலெனோ சாமரைய செய்ய துத்தினை பறந்து பைத்த பையகலில் அணி கிளர் பல்லகதேர் மணி விழ கொளிர சுடிகைவானரவ நெடிய பூவனை மேல் மறுவில நீல வரை கிடந்தென்ன அரிதுயில் அமர்ந்த அச்சுதன் வாழ்க்கையோ அழியமகின்போ என்றொழியாதூரை பேணும் கற்றவர் கருத்தின் உற்றனோ குழி இந்திரசாலம் முந்துணில் கனவு வெண்தேர் போல உண்டன தோன்றே இலவாமாதலின் நலமல ஆங்கவை நிலை பேருடையது நின்னருட்செல்வம் அன்னதே பெறுதற்கு தமியேன் அதனால் எளிதின் இறங்கியளி சோரந்த அருளிதி மரகத திடகிடை தரள மிட்டிழைத்த அறமியமதனை விரிகுழை போதூளி அரும்பிய புன்னை பெரும் பொழில் எனவும் அடக அலங்கல் அணி அணி நிறைந்த செடுயர் நீல் நிற செய்கி குன்றதனை துணர்த்த பூங்குன்றே மணத்தகாயனவோ மொய்க்கு மொய்க்குவஞ்சிரையுளே மைக்கரு நேரங்கள் பளிங்கரிந்தியற்றிய துளங்கொழி மாட பித்திகை தல திடை பத்தி பாய்தலினால் வந்த திங்கிரவென சந்ததமடவார் வார்முலையாடவர் மார்பிடை கூழிப்ப பொல்லிய கலவே புதிய தென்னோகரோ மல்லலங்காழி வளநகர்வாண குறிகுணங்கடந்த மறுவில் மாமணியே உரை பொருள் எங்கண்ணோ நிறை பரிபூரண அந்த மாதி முந்தையே தவிர்ந்த அநாதி மோத்தையன் ஆதி நீத்த அருவுருவில்ல ஒரு பெரும் பொருளே அளவையின் அடங்காதொளிர் சுகநேய உருகுமையன்பர் பருகுமாரமுதே நலங்கனி பெரிய நாயகி கலந்த பெரின்பீர் கழித்த பண்ணவனே பணமஞ்சரை இருக்கப்பவையரை சும்மாம் புணர்கின்றீரென்று புகழ புணர்வார்க்கு அரை காசு தந்தனம் என்றார் புகலியார் மாவரை காசென்றான் அதற்கு மான் மானை கலந்த மணவாளன் காழிவரதன் செங்கணானை புரந்தவன் பக்தர்க்கு முக்தியளித்தருளும் ஏனை பெரும் பொருள் கல்விமை செல்வம் இருந்தளிப்பார் தேனை தரும் செழும் தாமரை நாமகள் செந்திருவே திருச்சிற்றம்பலம்